திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் இடைமருதூர் திருச்சிற்றம்பலம் மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பேரவினோ டிரபுமான அருந்தவ முன்னிபரோன் ஆளிழற்கு இருந்தவன் வள்ள நகர் இடைமருதே தோற்றவன் கேடவன் துணை முலையாள் கூற்றவன் கொல் போலே தோலசைத்த நீற்றவன் நீரை பூனல் நீள் நீழ்சடை மேலேற்றவன் வளநகர் இடைமருதே படையுடை மழுவினன் பால்வெண்ணீற்றன் நடைநவிலேற்றினன் ஞாலமெல்ல முடைத்தலை ஈடுபலி குண்டுழல்வான் இடை மருதி நீதுரை எம் இறையே பனிமுலை பூமையோரு பங்கனொன்னார் துணைமதில் மூன்றையும் சுடரில் மூழ்க கணைத்துரம் தடுத்தீரர் காலர் சேற்ற இணையிலி வளநகர் இடைமருதே பொழிலவன் புயலவன் புயலியக்கும் தொழிலவன் தூயரவன் துயரகற்றும் கழலவன் கரியூரே போர் துகந்த எழிலவன் வளநகர் இடை மருதே நிறையவன் பூனலோடு மதியோ வைத்த பொறையவன் புகழவன் புகழ நின்ற மறையவன் மறிகடல் நஞ்சையுண்ட இறையவன் வளநகர் இடைமருதே வளர் மதியோடு நாகம் வைத்த பனிமலர் கொன்றயம் படச்சடையன் முனிவரோட அமரர்கள் முறை பணங்க இனி துறை வளநகர் இடைமருதே தருக்கின அரக்கன தாழும் தோளும் நெறித்தவன் நெடுங்கைமா மத கரியன் உரித்தவன் ஒன்னலர் புறங்கள் மூன்றும் எரித்தவன் வளநகர் இடைமருதே பெரியவன் பெண்ணினோடு ஆணோமான வரியரவனை மறி கடல் துயின்ற கரியவன் அல்மரவன் காண்பறிய எரியவன் வளநகர் இடைமருதே சிந்தையில் சமணோடு தேரர் சொன்ன புந்தியில் ஊரையவை பொருள் கோளாதே அந்தண்டரோத்தினோடு அறவமோவாம் எந்தை தன்வள நகர் மருதே இலைமலி போழிலீடை மறுதிரையை நலமிக ஞான சம்பந்தன் சொன்ன பலமிகு தமிழிப்பை பத்தும் வல்லார் உலகுரு புகழினோ டோங்குபரே சுவாமி மகாலிங்கேஸ்வரர் அம்பாள் பெருநலமுலையம்மை திருச்சிற்றம்பலம்